உண்மையில அவங்க தனி குடும்பத்துக்கு தான் பேசியிருக்கணும் ஆனால் கூட்டு குடும்பமே என்ற அணியில் மிக சிறப்பான கருத்துக்களை சொன்னாங்க முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் பெருசுகளை விடுறது வந்து நம்ம நாட்டினுடைய பண்பாடு அல்ல அந்த வீட்டோட எல்லாத்தையும் வச்சு பராமரிக்கிறதா நமது நாட்டினுடைய பண்பு ஒரு பெரியவர் வீட்டுக்குள்ள இருந்து யோசனை சொல்லி கொண்டிருந்தால் அந்த குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது தனி குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் நிறைய பேர் கோர்ட்டுக்கு வந்து விவாகரத்து கோரி வந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை அப்படின்னு ஆந்திராவில் ஒரு கூட்டு குடும்பம் இருக்கு ஆயிரம் பேர் அந்த குடும்பம் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் நான் படித்தேன் ஆயிரம் பேர் உள்ள கூட்டு குடும்பம் அந்த குடும்ப தலைவர் எவ்வளோ செல்வாக்காக இருந்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க எலெக்ஷன் நேரத்தில் அவருடைய ரேஞ்சை யோசனை பண்ணி பாருங்க ஒரே இடத்துல ஆயிரம் ஓட்டு ஏன்னா இன்னைக்கு முன்னூத்தி முப்பது ஓட்டில் ஜெயிக்கிறான் நானூற்றி முப்பது ஓட்டில் தோத்து போகிறார் ஒருத்தர் அந்த ஆயிரம் ஓட்டுக்காரர் எப்படி இருப்பார் அந்த ஆயிரம் ஓட்டு உள்ள கூட்டு குடும்பத்துக்காரரு அவர்கிட்ட போய் ஒரு எலெக்ஷனில் ஒருத்தர் ஓட்டு கேட்டார்னா அங்கனே எல்லா வசதியும் அவர் கேட்டு வாங்கிடுவார் ஏன்னா ஒரே இடத்துல ஆயிரம் ஓட்டு என் வீட்டுக்கு குழா கனெக்ஷன் போட்டு கொடு என் வீட்டுக்கு முன்னாடி ரோடு போட்டு கொடு என் வீட்டு முன்னாடி கரெக்டாக இருக்கணும் சாக்கடைலாம் இந்த பக்கம் ரோடு போடு அந்த பக்கம் ரோடு போடு ஆயிரம் ஓட்டு ஜாக்கிரதை நானூற்றி முப்பது ஓட்டில் ஒரு ஆள் தோத்துருக்காரு அப்படின்னு அவர் ஐயா என்ன வேணும்னு கேளியா தர்றேன் பார் காரணம் என்னன்னா ஆந்திராவில் இன்னைக்கு ஆயிரம் பேர் உள்ள ஒரு கூட்டு குடும்பத்தை மகிழ்ச்சியாக ஒரு ஆள் நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த குடும்பம் எப்படி இருக்கேன் ஒன்னா துணி எடுக்க போனா ஜவுளி கடை எவ்வளவு ஜாலியா இருக்கு யோசனை பண்ணி பாருங்க ஆயிரம் பேரும் போனா அந்த ஜவுளி கடைக்கு யோகா ஆயிரம் பேரும் ஒன்னா போனாக்க அந்த ட்ரெயின்ல என்னத்துக்காக ரெண்டு ட்ரெயின் புக் பண்ணா தான் காசிக்கும் கன்னியாகுமரிக்கும் போய் சேர முடியாது ஆயிரம் பேர் உள்ள குடும்பம் டெய்லி சாப்பாடு எப்படி ஆகிக்கிட்டு இருக்கேன் கல்யாண வீடு மாதிரி தான் டெய்லி ஆயிரம் பேர்த்துக்கு சோறாக்குனா யார் ஆக்குறது எத்தனை பேத்துக்கு பரிமாறுறது யார் அப்பன் யார் மகன் எப்படி தான் கணக்கெடுத்து வச்சிருக்காங்களோ உண்மையிலே பெரிய அதிசயம் தான் அந்த குடும்பத்தை உண்மையில இன்னைக்கு நான் ஆச்சரியமா பார்க்கிறேன் மகிழ்ச்சியாக அப்படி நடத்த முடியுதுங்கும் பொழுது ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் மகிழ்ச்சியாக ஒரு குடும்பத்தில் இருக்க முடியாதா ஏன் முடியாது கேட்டிருக்காங்க நல்ல கேள்வி என்ன மகராஜா மகராணி இருவருக்கும் குட்டி ராணி எத்தனை நாளைக்கு படிச்சுக்கிட்டு இருப்ப இப்படி இதே மகிழ்ச்சியான பாட்டு இப்படியும் பாடலாம்ல ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பாடலாம்ல எல்லாரும் சேர்ந்து கையை கோர்த்து தானே பாடுறாங்க குயில்களின் கூட்டத்தில் ஒரு ராகம் பிறந்தது இன்பம் தித்திப்பா கவிதை தித்திப்பா அது அன்பை விட தித்திப்பான்னு எல்லாரும் சேர்ந்து பாடுற பாட்டு நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரலையா என்னடி மகராஜா மகராணி எத்தனை நாளைக்கு படிப்பேன் கேட்டாங்க பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடுற பாட்டு தரக்கூடிய மகிழ்ச்சி இன்னொரு பாட்டு பாடினாங்க பாரு ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் நூறு காக்கா ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதை விரட்டுறது கஷ்டம் ரெண்டு காக்கானா அப்படின்னா ஓடி போயிடும் அது பாட்டுக்கு நூறு காக்கா ஒன்னா இருக்கிற இடத்துல அதுக்குரிய அந்த உறுதியே தனின்னு சொல்லி அருமையா பேசினாங்க ஜாஸ்மின் திருமதி ஜாஸ்மின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு கூட்டு குடும்பமே இன்று அவர்கள் ஏறியதுதான் அவர்கள் வாழ்க்கையின் முதல் மேடை என்பதை சொல்லி அவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன் அடுத்து இந்த கரைச்சலுக்கு மீறி பேசணுமே அதனால அவர்களுக்கு மனமார்ந்த என்னுடைய பாராட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு போர்டை காமிச்ச உடனே சில பேர் பங்க் ஆயிரும் அப்படின்னா மேல தெரியாம பேசிட்டேன் அப்படின்ட்டு ஓடி போய் உட்காந்துருவாங்க தைரியமாக தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி தன் நேரம் முடியும் வரை பேசிய அந்த தைரியத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு ஒரு பெண் இது மாதிரி பேச வரணும் என்பது என்னுடைய ஆழ்ந்த விருப்பம் அது நாளைக்கு பட்டிமன்றத்தில் இது மாதிரி பெண்கள்லாம் என்னைக்கு பேச வர்றது அதனால் இப்படியெல்லாம் அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவது இன்று நமது கடமை என்பதை சொல்லி அங்கே பாருங்க தனி குடும்பமேங்கிறதுக்கு தனித்து விடப்பட்ட குயிலன் வாங்க கவிஞர் குயிலன் அவர்களே பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரியா இருக்கு அவரை பார்த்தா இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த ஒரு மாதிரி இருக்கா பாவம் பேசுங்க அப்புறம் என்ன செய்யறது வந்துட்டு பேசாம போனா தப்பா நினைப்பாங்க கூட்டு குடும்ப சிக்கலிலிருந்து விடுபட்டு தனி குடும்ப வாழ்க்கையின் மூலம் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நகைச்சுவை தென்றல் நடுவரவர்களே பெத்த தாய் தப்பனை கவனிக்காதவன் சொல்லி எங்கள் அம்மாவை முன்னால் உட்கார வச்சுக்கிட்டே இப்படி சொன்னா எனக்கு ஏதாவது மரியாதை இருக்குமா வீட்டில் ஐயா எத்தனை நாள் இப்படி பிளான் பண்ண வீட்டில் சண்டை எடுத்து விடணும்னு நடுவர் அவர்களே நீங்க கூட்டு குடும்பமா இருந்திருந்தா கூட பிறந்த பத்து பேரையும் நீங்க இப்ப கவனிக்கிற மாதிரி அப்ப கவனிச்சிருக்க முடியாது தனி குடும்பம் வந்த பிற்பாடு தான் பெரிய தங்கச்சிக்கு என்ன செய்யணும் சின்ன தங்கச்சிக்கு என்ன செய்யணும் அம்மாவுக்கு என்ன செய்யணுங்கிறத அக்கா சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அந்த தனி குடும்பத்தினுடைய மகிமையை இன்னைக்கு உலகம் புறம் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா அப்ப எனக்கு சொந்த புத்தி இல்லைங்கிறத இவ்வளவு விவரமா சொல்லிவிட்டியா ஐயா என் மனைவி சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல நான் என்ன மிஸ்ஸுனா கூட்டு குடித்தனமே என்று வாதிட்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய லார்டு லப்பரதாசனுடைய பேரன் அது யார் யார் லார்டு லப்பரதாசு நடுவர் நடுவர் அவர்கள் இந்த மலையூர் மம்பட்டியா கரிமேட்டு கருவாயெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆமா அவர் மாதிரியும் இவங்க தாத்தன ஒரு பேட்டை பிஸ்தா அவர் தான் அந்த லார்டு லப்பரதாஸ் ஆஹா சரி வணக்கத்திற்குரிய பெரும்புலவர் அரங்க நெடுமாறன் அவர்களே அதையும் தொடர்ந்து அந்த அணியிலே வாதிட்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய கூட்டு குளம் கூட்டு குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து என்ன மாதிரி உட்கார்ந்து வணக்கத்திற்குரிய எதிரணியை சார்ந்த அவ்வையாருடைய பேத்தி அவர்களே ஏயா நாலு நல்ல கருத்து சொன்னா ஒண்ணு ஔவையாரா கூட்டு குடும்பம் நடத்துவதற்கு முன்னால் என்னை போல் இருந்து இன்றைக்கு தனி குடும்பம் வந்ததற்கு பிறகு தாராளமாக ஆகியிருக்கிற என்னுடைய அணித்தலைவர் அருமைக்குரிய அக்கா புனிதா யாகாம்பரம் அவர்களே ஒவ்வொருத்தருக்கு ஒரு அடமொழியை பாருங்க வணக்கத்திற்குரிய நிகழ்ச்சி அமைப்பாளர்களே மாண்புடையவன் எவனோ அவனே மாணவன் என்று அறிவிக்கப்பட்ட the studious boys is the student என் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மாணவ செல்வங்களே வருகை புரிந்திருக்கிற ஆண்டோர்களை சான்றோர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் இன்னும் நாள் கிடக்குது நடுவர் அவர்களே நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா மேடையில் வச்சுக்கிட்டு கேட்க வேண்டிய கேள்வி ஆயாது உண்மையிலே திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவியை நான் லவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் நடுவர் அவர்களே நான் இப்ப ஏன் அதை கேட்டேன்னு கேட்டா நான் பயங்கரமா லவ் பண்ணேன் இந்த உடம்புக்கே லவ்ங்கும் போது அப்புறம் நாங்க பண்ணாம இருப்போமா நடுவர் அவர்களே லவ்னா லவ் உங்க வீட்டு லவ் எங்க வீட்டு லவ் இல்ல ஊர்பட்ட லவ் பண்ணேன் எப்படி பண்ண தெரியுங்களா எப்படி ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சே ராணி உன்னை கைவிடிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி உன்ன கைவிடிச்சேன் நடுவரவர்களை இப்படி லவ் பண்ணி திருமணம் ஆகி என்ன நடந்ததுன்னு நான் நடுவரவர்களே கூட்டு குடும்பத்துல ஒட்டு மொத்தமா எல்லாரும் குஞ்சு உழவாங்க மொத்தத்துல ஒரு பத்து இருபது உருப்படி ஒண்ணு சேர்ந்து நானும் என் கனவியும் நிம்மதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிச்சு கனைவியா ஆமா அவர்களே நான் கணவன் அவங்க கனைவி அவங்க மனைவி நான் மணவன் நான் புருஷன் அவங்க புருஷி நீங்க ஆண் அவங்க ஆணியா கொலை பண்றதுக்கு ஒரு அளவு வேணாமா ஐயா பேசுகிற இடம் எப்படியாப்பட்ட இடம் புருஷன் புருஷி மனைவி மணவன் இருக்கார் நடுவர் அவர்களே நான் ஆண் அவங்க ஆணி ரைட்டு அவங்க பெண் நான் பெண்ணி கிழிஞ்சதுவா நடுவர் அவர்களே இப்படியெல்லாம் காதல் பண்ண காலத்துல நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா நடுவர் அவர்களே ரெண்டு வீட்டு நாய் கஞ்சிக்கு சட்ட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா <laughs> என்னது ரெண்டு வீட்டு நாய் கஞ்சிக்கு சேர்த்ததா ஆமா நடுவர் அவர்களே ரெண்டு வீட்டுக்கும் பொதுவா ஒரு நாயை வளர்க்குறான் அவன் சோறு பாடுவான் இவன் விட்டு இவன் சோறு போடுவான் அவன் விட்டு இந்த நாயை அங்க ஓடியும் கட்டு இங்க ஓடியும் கட்டு கடைசியில என்னை மாதிரி ஆய் இன்னும் வச்சு நடுவர்களே நடுவர்களே அப்படி கூட்டு குடும்பத்துல அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அன்றைக்கு சம்பாரிச்சத பூரா அந்த குடும்பத்துக்காக போட்டு எங்க நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா நடுவரவர்களே கஞ்சிக்கு காலங்கொண்டாட்டம் அந்த கடகத்தை மூளைக்கு கோபம் கொண்டாட்டம் இஞ்சிக்கு கொண்டாட்டம் அந்த எலுமிச்சம் பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டம் தன்னண்ண நானண்ண நானே தன்ன நானண்ண நானண்ண நானண்ண நானே தன்னான நானண்ண நானே நடுவர்களை ஒரு சின்ன கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன் கேளுங்க நாய் வாழ நிமித்த முடியுமா இது என்ன டிஸ்கவரி சேனலா நாய்வால நிமித்த முடியுமா முடியாது எது கேட்டீங்க ஏன் முடியாது ஏன் முடியாதா முடியாதுன்னு பல வருஷமா பெரியவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால நான் முடியாதுங்கிறேன் அதுக்குன்னு ஒரு ஐம்பது நாயை வரிசையை நிப்பாட்டி நிமித்த நிமித்தியா பார்க்க முடியும் முடியாது நடுவர் அவர்களே பெரியவங்க ஆயிரத்தை சொல்லட்டும் I don't bother about it பட்டிமன்றம் இங்கிலீஷில் போகுது பார் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட நாய் வாழ நிமித்த முடியுமா முடியாதா முடியாது இல்ல நடுவர்களே அப்புறம் அது நிம்மராது நான் என்ன சொன்னேன் நான் நிமித்த முடியாதுங்கிறேன் இவர் அரிய கண்டுபிடிப்பு அது நிமிராதான் நடுவர் அவர்களை எப்படி அந்த நாய் வாழ நிமித்த முடியாதோ எப்படி அது நிம்மராதோ அது மாதிரி மாமியார் குணத்தை மாத்தவே முடியாது <laughs> காலம்புறம் இம்சையத்தை நடுவரவர்களே அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும் நல்ல கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு நடுவர்களே மாண்புமிகு ஔவையார் பேத்தி வந்து ஒரு செய்தியை சொன்னாங்க <laughs> தனிமரம் தோப்பாகாதான் உண்மை நடுவரவர்களே நான் இல்லைன்னு மறுக்கல தனிமரம் தோப்பாகாதுங்கிறதுக்காக ஒரு ஐநூறு கண்ணை கொண்டு ஒரே குழியில நட்டு வைக்கலாமா <laughs> அததுக்கு உரிய இடைவெளி விட்டு அந்த கண்ணை நட்டாத்தான் அதது சத்தான பொருளை வாங்கி அந்த கன்று நல்ல பலனை தரும் நடுவர்களே தனித்தனியா நடன நட்டாத்தான் அது தோப்பு ஒன்னா நடந்தா அது பூரா ஒண்ணுக்கு மேல போயிரு நடுவர்களே நடுவர்களே அதுக்கடுத்து இங்க வந்து சொன்னாரு தனி நீங்க எல்லாம் என்ன வயலும் வாழ்வு நிகழ்ச்சி கோஷ்டியா இவர் என்னடானா நாத்தை பிடிங்கி நட்டுக்கு இருக்காரு இவர் என்னடானா தென்னை மரத்தை ஒரே குழியில பதினஞ்சு மரத்தை நட முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே அடுத்து இந்த லம்பர்தாஸ் பேரனை பத்தி ஒரு செய்தி நான் சொல்லியே ஆகணும் சொல்லுங்க நடுவர் அவர்களே திடீர்னு அவருக்கு ஆந்திராவை பார்க்கணும்னு ஒரு ஆசை வரக்கூடாத ஆசை இந்த வயசுல வந்துருச்சு இங்க இருந்து கிளம்பி போய் ஆந்திராவில் இறங்கிட்டார் இறங்கினா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது திரும்பின பக்கம் போறான் தெலுங்கு அவருக்கு தமிழே தத்துபடி இந்த தெலுங்கு அங்க தெரிகிறதே நடுவரில் அங்க போய் முழிச்சுட்டு நிக்கிறாரு பெக்க பெக்க பெக்கன்னு முழிச்சுட்டு நிற்கும் போது பக்கத்தில் ஒரு ஏடு கண்டில் வாடும் மூணு ராமம் போட்டுக்கிட்டு இத்தத்தண்டி பைய கையில் வச்சுக்கிட்டு வந்திருக்கார் அவர்கிட்ட போய் பவ்யமாக கேட்குறார் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பஸ் உள்ள வருது அவர்கிட்ட கேட்கிறாரு பவ்யமா ஐயா இந்த வண்டி எந்த ஊருக்கு போகுதுங்க பெரியவரேன்னு கேட்கிறார் அவருக்கு தெலுங்க தவிர வேற எதுவும் தெரியாது நீங்க என்னங்க கேட்கறீங்கிறதுக்காக அவர் ஏமண்டினார் உடனே தலைவர் முடிவு எடுத்துட்டாரு ஓஹோ இந்த வண்டி ஏமண்டிங்கிற ஊருக்கு போகுது போல் இருக்குது அப்படின்னு அந்த வண்டியை விட்டுட்டார் அடுத்து கொஞ்ச நேரத்தில் ரெண்டாவது வண்டி உள்ள வந்திருக்குது அப்பவும் போய் அதே பாணியில அதே பவ்யமா அதே மரியாதையா கேட்கிறார் ஐயா பெரியவரை இந்த வண்டி எந்த ஊருக்குங்க போகுதுன்னு கேட்கிறார் அதுக்குள்ள அவருக்கு தமிழா தெரிய போகுது அதே பதில திருப்பி சொன்னார் ஏமண்டின்னு உடனே ஐயா தெளிவான முடிவெடுத்தார் பாருங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி சின்ன சேலம் பெரிய சேலம்ங்கிற மாதிரி இங்கேயும் சின்ன ஏமண்டி பெரிய ஏமண்டின்னு இருக்கும் போது இருக்குன்னா அந்த பஸ்ஸையும் விட்டுட்டார் அடுத்து மூணாவது வண்டி வருது அப்பவும் போய் இதே கேள்வியை கேட்டோம்னா அவர் வேற என்ன செய்வாரு என்னங்க கேட்குறீங்கன்னு திருப்பி ஏமண்டின்னு கேட்டார் ஐயாவுக்கு கோவம் தாக்கு பிடிக்க முடியல அவரை பெண்டை நிமித்திட்டாரு அடி அடி தாங்க முடியாம அவர் கொட்டத்து தேவடா கொட்டத்து தேவடா அடிக்காத கடவுளே அடிக்காத கடவுளேன்னு உடனே இவர் உடனே அடிச்சார் பாருங்க ஒழுங்கு மரியாதையா முதல்லயே இந்த வண்டி கொட்டத்து தேவிடாங்கிற ஊருக்கு போயிருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாயாயா உன்கிட்ட கேக்குறேன் நடுவரவர்களே இப்படி குழப்பம் இப்படி சிக்கல் கூட்டு குடும்பத்துல தான் இருக்குது அடுத்து வந்து சொன்னார் நம்பிக்கையை வளர்க்குது தைரியத்தை வளர்க்குது கூட்டு குடும்பம் சொன்னார் நடுவரவர்களே நடுவரவர்களே கூட்டு குடும்பத்துல ஒரு பத்து இருபது டிக்கெட் இருக்குதுன்னா ஒரு படம் பார்க்க போகணும்னாலும் ஒரு லாரி வாடகைக்கு பேசியாங்கன்னா மூணு ட்ரிப் அடிக்க தனி குடிமணம்னா அப்படி இல்ல நடுவரவர்களே இப்ப நான் இருக்கிறேன் நாலு குழந்தைகள் அப்படி பெருமைக்கு சொல்லல உங்க குடும்பம் கூட்டிலையும் சேர்த்து இல்ல தனியிலையும் சேர்த்து இல்ல அங்கேயும் எப்படியும் ஒரு டெம்போ பிடிச்சா தானே போக முடியும் நடுவரவர்களே நீங்க அங்கதான் விவரத்தை கேட்காம விட்டுட்டீங்க இலக்கியாவும் தமிழ் கொடியும் முன்னாடி நின்னுக்கிறாங்க மூத்த ரெண்டு மகள்களை ஸ்கூட்டர்ல தென்றலும் பாவலனும் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க அதுக்கு அடுத்து ஸ்டெப்னிக்கு இந்த பிள்ளைகளுக்கு இடைவெளியில எங்க கணவர் உட்காந்துக்கிறார் கணவர் அதான் நடுவர் அவர்களே இன்னைக்கு எப்படின்னா அங்கன்னா லாரி இங்க இலக்கியா மூணாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அப்படி உட்கார வச்சு கூட்டி போவீங்க இலக்கியா வந்து ஒரு பதினெட்டு வயசு ஆகி போச்சுன்னா நடுவரில் சைடுல ட்ரெய்லர் இணைச்சிருவேன் <laughs> குடும்பமே மொத்தமா ஒண்ணு பார்த்தா படம் பார்ப்பா இல்லாட்டி மொத்தமா எங்கேயாவது போவாங்கிற முடிவுக்கு அப்போ வந்துருவேன் நடுவரில் அதனால அங்கேயெல்லாம் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை நடுவரில் அஞ்சு வயசு வரதான் அங்காளி பஞ்சு பத்து வயசான அவன் பங்காளி நடுவர்களே அங்காளி பங்காளி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது யார் அங்காளி அது யார் பங்காளி நடுவர்கள் இது ஒரு பயங்கரமான விளக்கம் இருக்கு நடுவர்களே அங்கத்தை ஆள்பவன் அங்காளி கூட பிறந்தவன் அங்கம் உடல் இந்த ஒட்டி பிறந்தவன் அங்காளி சொத்துக்காக பிறந்தவன் பங்காளி நடுவர்களே இந்த பஞ்சாயத்து எப்படி உருவாகுது அவன் பார்த்துக்குவான் இவன் பார்த்துக்குவான்னு சொல்லி தோளுக்கு மீறிக்கிட்டா அவனை தோழங்கிறான் கூட பிறந்தது நடுவர்களே நீங்க சொன்னாங்க இங்க வந்து சொன்னாங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்னு நடுவரவர்களே அதுக்கு அடுத்த வரிய சொல்லாம விட்டாங்களே வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம்னு பாடி வச்சானே நடுவரவர்களே கூட்டு குடித்தனம் மறந்திருந்தா வெளி உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது அவனுக்கு தெரியாது நடுவர்களே அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே சொன்னா அடுத்து சொல்றான் பாருங்க நடுவரவர்களே கூட்டு குடித்தனத்துல பொறுப்பு புற தட்டி கழிக்கிறாங்க மாமியாரு மாமனார் பார்த்துக்குவாருன்னு அண்ணன் பார்த்துக்கிருவான் தம்பி பார்த்துக்கிருவாங்கிற நிலையில கூட்டு குடும்பத்துல பொறுப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டி கழிக்கப்படுகிறது ஆனா தனி குடித்தனத்துல நடுவரவர்களை அவனே தான் செய்யணும் அதுக்கு தான் பாடி வச்சான் நடுவரவர்களே அரசனா பிறந்தவங்க அரிசிக்காக நிக்கிறாங்க மன்னனா பிறந்தவங்க மண்ணன்னைக்கு அலையிறாங்க அரிசி பருப்ப அரகுறையா இருப்பானே அவன் மந்திரம் போட்டு மன்னனை அளவ குறைப்பானே லிட்டருக்கு முன்னூறு வீடு வந்து சேராது ரேஷனில் கோளாறு இதை கேட்பது யாரு நடுவரவர்களே இந்த கோளாறெல்லாம் இந்த குறைவடி எல்லாம் அவன் தனியா இருக்க போய் தான் நடுவரவர்களே அங்க என்ன நடக்குதுன்னு அவனால போய் பார்க்க முடியுது இங்க வந்து சொன்னாரு எல்லாரும் பழகிறார்களாம் பாதுகாப்பா இருக்கிறாங்களாம் நடுவரவர்களே தனி குடித்தனத்துல தான் அவன் பலதரப்பட்டவர்களை பழக முடியுது கூட்டு குடித்தனத்துல அங்கனக்குள்ளதான் அப்பா அம்மா தாத்தா மாமி மச்சான் கொழுந்த அண்ணன் தம்பி அதுக்குள்ளேயே நிறுத்திக்குவாங்க ஆனா தனி குடித்தனத்துக்கு அந்த வரும்போது நடுவர்களே அவனை சுத்தி இருக்கிற அந்த பத்து குடும்பத்தோடவும் நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நடுவர்களே தான் சொந்தம் தன்னுடைய சொந்தக்காரன் தன்னுடைய மாமன் தன்னுடைய மச்சாங்கிற எல்லைக்குள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நிற்கிது கூட்டு குடும்பம் தனி குடிப்பன விருந்து விட நடுவர்களே இப்ப கூட்டு குடித்தனத்தில் இருக்கிறவர் திடீர்னு கிளம்புறார் நடுவரில் வீட்டை விட்டு வெளியே அந்த பெருசுங்க ரெண்டு அங்கிருந்து அவரை வழி அனுப்ப பார்த்துக்கிட்டு இருக்குது இவர் போய் திடீர்னு நிலையில முட்டிடுறார் வீட்டு நில கதவுல நிலையில இவர் போய் முட்டோன்னா நடுவரில் அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுது நில தடுக்குது நின்னு போடா நிலையா ஓடியாந்து இவரை போக கூடாம தடுத்துச்சு இவன் கேனத்தனமா அதுல போய் இடிச்சுக்கிட்டு நில தடுக்குது பழி அது மேல போடுறேன் அடுத்து பாருங்க நடுவர் அவர்களே பள்ளி சாதாரண பள்ளி அது அதனுடைய துணையை கூப்பிடுது டார்லிங் நான் இங்க இருக்கிறேன் நீ எங்க இருக்கிறான்னு உச்சு உச்சு உச்சு உச்சுங்குது அதுவும் தனி குடும்பத்தை தான் விரும்புது நடுவர்கள் அதுல எவ்வளவு சாகினை வச்சிருக்கான் பாருங்க அந்தியில கிழக்க சொல்லணுமா அதிகாலையில மேற்க சொல்லணுமா வடக்க சொன்னா வம்பான் தெற்க சொன்னா தெம்பான் உச்சியில சொன்னா மத்திபமா சாதாரண பள்ளி அந்த பள்ளி கத்துனத காரணத்தை வச்சு உங்கள் வீட்டில் பள்ளி தெக்க கத்தவே இல்லை போல இருக்கு தெம்பே இல்லாமல் பேசுறீல நடுவரவர்களே பள்ளியெல்லாம் கத்தி கத்தி அதெல்லாம் பார்த்து ஒரு வழியா தெம்பானதால தான் நடுவர்கள் இந்த அளவுக்கு அதை நிக்க முடியுது அதனால நடுவர்களே அந்த பள்ளி சொன்ன சொல்ல கேட்டுக்கிட்டு இவர் போக வேண்டிய வேலைக்கு போகாம தாமதமாகுது நடுவரில் கிளி பாத்திருக்கீங்களா கிளி அது கூட பார்க்காம தமிழ்நாட்டில் இருப்பேன் பார்த்துருக்கீங்க அது எப்படி ஜோசியம் சொல்லும் தெரியுமா ஆமா வழியில சொல்லும்ல அந்த வெட்டிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சைடுல வரிசையா கம்பி இருக்கான் கரெக்டா ஜோசிகாரர் கிளி பெட்டியா அந்த கிளி கூண்டை திறந்து விட்டோன்னா கிளி வெளியே வர அந்த கம்பியை நிரடிக்கிட்டே இருப்பார் கம்பியை நிரடிக்கிட்டே இருப்பார் என்ன ராசியடா என்ன ஒரு லக்கணமடா சாமி மலையாளமே ஓடி நல்லா வரணும் ஐயா எங்க உருது பழங்கூறணுமே அடிக்க மஞ்சு மலை ஆண்டவனே கொஞ்சம் மனசு வச்சு பார்க்கணுமே அடிக்க ஏழு மலை ஆண்டவனே இப்ப ஏடெடுத்து சொல்லணுமே வாத்தியார் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தொழில் பார்த்திருக்காரு போல இருக்க பேசாம இந்த தொழிலே இருந்திருக்கலாம் ஐயா இந்த தொழில இருந்திருக்கலாம் ஐயா நடுவரவர்களே அப்படி சுரண்டிக்கிட்டே இருப்பார் அது காரணம் என்னன்னு கேட்டா கிளி ஒவ்வொரு சீட்டா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க ஒரு மோசமான சீட்டு கட்டு கர்ண கடூரமா ஒரு படம் வரும் அந்த படம் வரைய வரல வர வரல இந்த சீட்டை இவருக்கு அந்த கம்பியை நோண்டிக்கிட்டே இருப்பார் கரெக்டா அந்த சீட்டு வந்த உடனே அந்த சீட்டை கையில் எடுத்துக்கிட்டு வர கிளி உள்ள போய் உக்காந்துக்க நடுவரவர்களே அந்த கிளி எடுத்து கொடுத்த அந்த ஷீட்டை வச்சுக்கிட்டு இவருக்கு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருப்பார் பாருங்க எப்படி ஜாதகம் சொல்றாரு தெரியுங்களா சொல்லுங்க கல்லு தட்டி கட்டிலோட ஓடுவனும் முள்ளு தட்டி முடவாதம் பண்ணுவனோங்கிற நிலையில இருக்குது பில்லி சூனியம் காத்து கருப்பு சூடுழ்த்தி சுட்டுழ்த்தி இது பூரா உன் பேர்ல வருதுயா போகும் தடத்துல வரும் தடத்துல பார்த்து நடந்துக்கன்னு சொல்லி அவர் பையில பஸ்ஸுக்கு வச்சிருந்த பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு பதிமூணே கால் ரூபாய் தாயத்தை கையில் கொடுத்து அனுப்பிடுவார் அந்த தாயத்தை நம்ப வைக்கிறது கூட்டு குடும்ப நடுவர்களே தனி குடும்பமா இருந்தா அவன் சுயமா இருப்பான் தனி குடித்தனமா இருந்தா அவன் நாலு நண்பர்களை பார்த்து வீட்டுக்காரமாளுக்கு காய்ச்சலா இருக்குது தலைவலியா இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்பான் கூட்டு குடும்பத்துல விபூதி மந்திரிச்சு போட சொல்லிட்டு இருப்பாங்க நடுவர்களே இதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அடுத்து பாருங்க நடுவர்களே தனி குடித்தனத்தின் மூலம் பலதரப்பட்ட நண்பர்களை சந்திக்கிறான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை குழந்தைய எப்படி வளர்க்கணும் தன் வீட்டுக்கு எதை தேடணும் சமுதாய அந்தஸ்துல எப்படி உயரணுங்கிறத உறுதியான முடிவெடுக்க தெம்போடு நிற்க முதுகெலும்போடு அவன் நின்று நிற்க என்றென்றும் பயன்படுவது நடுவரவர்களே கூட்டு குடித்தனத்தை விட தனி குடித்தனமே தனி குடித்தனமே தனி குடித்தனம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களையும் வாய்மொழி கட்ட உங்கள் அத்துணை பேர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தனி குடும்பத்தினுடைய சிறப்பை ரொம்ப அருமையா சொன்னாரு ஏன்னா தனி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லா மகிழ்ச்சியும் ரொம்ப அருமையாக அனுபவிக்கலாம் ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போனால் கூட டிக்கெட் இல்லைன்னா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பிளாக்ல கூட வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க பதினெட்டு பேர்த்த கூட்டிக்கிட்டு சினிமா பார்க்க ஒருத்தர் போகிறாரு எங்கே போய் பதினெட்டு பேர்த்துக்கு மொத்தமாக டிக்கெட் கிடைக்குமா அப்படியே கிடைச்சாலும் பதினெட்டு பேர்த்துக்கு வரிசை இடம் கிடைக்காது அங்கே ஒரு சேர் காலியாக இருக்கும் இங்கே ஒரு சேர் காலியாக இருக்கும் இங்கே ஒரு சேர் காலியாக இருக்கும் பெருசாக அங்கே தனியாக விட்டாக்க எவனாவது மண்டல தட்டினான்னா இங்கேயே அள்ளிட்டு போகணுமே இங்கிட்ட பொம்பளை பிள்ளை தனியாக உட்கார முடியாது போட்டு தலையை பிச்சுட்டு கிடப்பாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் போனால் ஒரு ஆள்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன் கொஞ்சம் அப்படி உட்காடுறீங்களா அப்புறம் முடிஞ்சு போயிரும்ல டக்குன்னு உட்காந்து நிம்மதியாக படம் பார்த்துட்டு வரும் ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் போனால் கூட டக்குன்னு கிடைக்கும் இடம் பதினெட்டு பேர்த்து ஸ்லிப்பை பார்த்தோன்னே அந்த காரு ஏயா இது என்ன ரயில் வண்டியா என்னையா அது எத்தனை பேர்த்துக்கு நான் பட்டன் போடுறது அப்படின்னு மிரண்டு போயிடுவார் ரெண்டு டிக்கெட்னாக்க இடம் இருக்கு எதில் போகிறீங்க ராக்போர்ட்டில் போகிறீங்களா பாண்டியனில் போகிறீங்களா நெல்லையில் போகிறீங்களான்னு கேட்பாரு பதினெட்டு பேர்னாக்க இந்த பதினெட்டு பேர்த்துக்கு மொத்தமாக இடம் கிடைக்கணும்னா ரெண்டாயிரத்தில் ஏப்ரலில் தான் இடம் இருக்கும் அப்படிம்பார் அது என்னைக்குன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏன்னா ஏமாத்துறதுக்கு வசதியாக இருக்கும்ட்டு இப்படியா ரெண்டு பேர் மூணு பேர்னா ஈஸியாக போயிடலாம் ஐயா அதே மாதிரி ரெண்டு பேர் இருந்தாக்க ரொம்ப ஒரு ஒரு ஆட்டோவில் அப்படி கை நீட்டினாக்கா டக்குன்னு ரெண்டு பேர் எஸ் ஜாலியாக ஓடிட்டு போவார் எட்டு பேர்த்த நிப்பாட்டுங்க நீங்க ஒரு ஆட்டோ கை நீட்டி நிப்பாட்டிருங்க பாத்துருவேன் ஆறு பேர் நின்றுக்கிட்டு ஆட்டோ இந்த பின்னால கை வண்டி வருது அதுலவா போயா பெத்துருக்கான் பாரு அப்படின்ட்டு கூட்டு குடும்பத்தை பார்த்தாலே ஆட்டோ கூட நிக்க மாட்டேங்குது டவுன் பஸ் காரர் மட்டும் ஏத்திட்டு போவார் ஏன்னா கலெக்ஷன் பேட்டா ஜாஸ்தி கிடைக்கும் அதுல மட்டும்தான் போக முடியும் நிம்மதியா போக முடியுதா யாரு கேட்டா குயிலன் சும்மா அனுபவிச்சிருக்காரு காரணம் என்னன்னா தனி குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்காவது தேறி இருக்கேன் கூட்டு குடும்பத்தில் இருந்திருந்தாருன்னா நான் இன்னும் இங்கே தான் எங்கிட்ட கட்டில் படுத்து கிடப்பேன் இருக்கார் உண்மையை ஒத்துக்கிட்டார் காரணம் என்னவென்றால் தனி குடும்பம் ஒருவனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதுன்னு அவர் இப்போ என்னால் முடிவெடுக்கவே முடியல கூட்டு குடும்பமா தனி குடும்பமான்னு நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்கன்னு பார்த்தா நீங்கள் கூட்டு குடும்பத்துக்கும் கைதட்டுறீங்க தனி குடும்பத்துக்கும் கைதட்டுறீங்க இது எதுக்குன்னா என்னை மெண்டல் நீ எப்படி தீர்ப்பு சொல்கிறேன்னு பார்ப்போம்யா இங்கேயா வந்து ஓடிட்டு இருக்க நாங்கள் திருச்சிக்காரங்க உலகத்துக்கே அல்வா கொடுத்தவங்க எங்கள்கிட்ட வந்து நீ ஓட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படி பரபரப்பாக உட்காந்துருக்கீங்க உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல முடிவு வரணும் தனி குடும்பமாக கூட்டு குடும்பமானு இப்போ அணித்தலைவர்கள் ஏற்கனவே அருமையாக பேசியிருக்கிறாங்க இருந்தாலும் நான் முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க வசதி செய்யணும் எந்த அணி தொடங்கியதோ அவர் தான் முடிக்கணும் எனவே இப்பொழுது தனி குடும்பமே என்ற அணியினுடைய தொகுப்புரையை வழங்க பேராசிரியர் புனித ஏகாம்பரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தனி குடும்பமே என்ற அணியின் தொகுப்புரை அங்கேருந்து வந்தது பாருங்க ஜாஸ்மின் வந்தது சொல்லுது காக்கா கூட்டத்தை பாருங்கன்னு இவங்க எல்லாரையும் பார்த்து காக்கான் இருக்கு <laughs> நடுவர் அவர்களே எனக்கு அதை சொன்னது எனக்கு மனசு வருத்தமா இருக்கு இவங்களுக்கு ரோஷம் இல்லாமலாம் இருக்கும் அவங்களும் என்ன மாதிரி ரோஷப்படுறவங்க தான் மக்கள் கத்துனவருடைய நோக்கம் இதுதானா காக்கா கூட்டத்தை பாருங்க ஓ இதுவா அப்படின்னு அதனாலதான் நான் மிரண்டு போனேன் சொல்லக்கூடாதா எவ்வளவு அருமையா பாடுவாங்க இருந்து வந்து சகோதரி வந்து பார்த்து அப்படி எல்லாம் காக்கா கூட்டத்தை பாருங்க கத்து கொடுத்தது யாருங்க கத்து கொடுத்ததை பத்தி யாருமா கேக்குறா காக்காவுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல இப்ப அவன் காக்கா கிட்ட இருந்து சோறு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு தெரியற காலம் இந்த காலம் காக்கா சோறு இந்த கதையெல்லாம் இந்த காக்கா கதை நரி கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க என்ன வாழ்க்கையும் நிரந்தர வாழ்க்கையும் அதை பாருங்கம்மா அங்கேருந்து சகோதரி சொல்றாங்களே ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த கதையெல்லாம் விடுங்க நான் கேட்குறேன் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி அந்த ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை கூட்டு கொடுத்தன கதை அந்த ஒன்பதுல ஒன்னு கூட உருப்படியே ஒன்பதே உருப்படி இருக்காதுன்ட்டு அவன் இந்த அங்கேருந்து வந்து கூட்டு குடும்பத்தை பத்தி நாங்கெல்லாம் கூட்டா இருப்போம் குடுத்தனமா அந்த குடுத்தனம் கூட்டெல்லாம் கிடையாது மகிழ்ச்சி எது தருவது நிறைவான மகிழ்ச்சி எது தருவது யோசிச்சு பாருங்க தனி குடுத்தனம் தொடங்கும் போது எவ்வளோ அருமையாக பையன் மகிழ்ச்சியோடு இருப்பான் இன்ஜினியரிங் காலேஜா மெடிக்கல் காலேஜா சோனா ஏ Sona Sona I love you சோனாம்பா அந்த பையனை போய் கூட்டு கொடுத்துறதுல விட்டா என்னத்துங்க ஆவான் எவ்வளவு நொந்து வெந்து போவான் சாம்பலா போவான் அதே சமயத்துல தனி கொடுத்தனா இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியோட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க ஒரு அவசரத்துக்கு திடீர்னு போகணுமா சமையல் ஆகணுமா என்ன பண்ணுவோம் என்னங்க நேராச்சு நான் ஆபீஸ்க்கு போகணுங்க ரெடி பண்ணுங்க சாதத்தான உடனே ப்ரெஷர் குக்கர் வைக்கிறோம் அதுல எல்லாம் இவனுக்கு குக்கர்ல இருக்கிற சாதம் நமக்கு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு தூரம் ஒத்துமை ஆயிட்டோம் பாருங்க அவசரமாயிடுச்சா அன்னைக்கு உட்காந்து அம்மி அரைச்சுக்கிட்டு அரைச்சுக்கிட்டு அரைச்சுக்கிட்டு மாமனாருக்கு தோதா மாமியாருக்கு தோதா அரைச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இல்ல அத்தான் அத்தான் இந்த போட்டுட்டேன் மிக்சர் டக் தேங்காய் சட்னி என்ன மாங்காய் சட்னி என்ன என்னென்ன சட்னி எல்லாம் வருதுமா மிக்சி கொடுக்குறோம் கிரைண்டர் கொடுக்குறோம் இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம் கல்யாணத்துக்கு வரும்போதே பெண்ணு கொண்டு வரா தனி கொடுத்துன மடத்துக்கு தான் இந்த பாருங்க நான் என்ன சொல்றேன் எதனால சொல்றேன் யோசிச்சு பாருங்க தனி கொடுத்தனா மாமனார் மாமியார்லாம் சேர்ந்து ஒரு கொடுத்தனும் அது ஒரு தனி கொடுத்தனும் நாமெல்லாம் சேர்ந்து இருக்கிறது ஒரு தனி கொடுத்தனும் இது தனி கொடுத்தனும் இப்படி இருந்தா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கலாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் புரியாத மாதிரி பேசுறீங்களே ஓர கத்தின்னு ஒருத்தி இருப்பா அவ பேரை ஓர கத்தி கத்தி மாதிரி நாக்கில் வச்சுக்கிட்டு பேசுவாங்க இங்க பாருங்க என்ன இவ கொண்டு வந்தா அதை கொண்டு வந்தான்னு கேலி பேசுவான் இது மாதிரி கூட்டு குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் ஆனா அங்க அப்படி இல்லைங்க தனி குடுத்தத்துல பாருங்க மகிழ்ச்சியை தரும் ஒரே ஒரு உதாரணம் சொல்ற சகோதரி வந்து கேட்டு போனாங்க திருக்குறள்ல பெரியோரை துணை கோடல் இருக்கே அது மாமனார மாமியாரை பத்தி பேசலாமா பெரியவங்கன்னா நல்ல அறிவுடையவர்கள் சான்றோர்கள் இவங்கள மாதிரி இருக்கவங்களை துணை கொள்ளணும்னு சொல்லியிருக்கேன் மாமனார் மாமியார் கொடுத்தனத்தை பத்தி புதுசா திருக்குறள் எழுதாதீங்க ஒன்னு சொல்ற நடுவர்களே லவ்ல தொடங்கி ஸ்டவ்வில் முடியும் கண்ணீர் கதை கூட்டு கொடுத்து கொடுத்தனும் நடுவர்களே எவ்வளவு ஒரு டச்சிங் டச்சிங்கா நான் பேசுறேனே உங்க மனசுல இருந்து இறக்கம் இல்லையா நடுவர் அதான் உங்க கூட்டணி கைதட்டுது இல்ல அது பத்தாத உங்களுக்கு தீய வலம் வரும்போது மகிழ்ச்சியோட கணவன் கையை புடிச்சுக்கிட்டு வர்றான் ஆனா கூட்டு கொடுத்தது வந்த பிறகு இவளுக்கே தீ வைக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையெல்லாம் நடக்குதா இல்லையா வரதட்சணை கொடுமையில பெண்கள் எரிந்து போகிறார்கள் நித்தம் எரியும் துர்க்கைகளாக இந்த புண்ணிய பூமியிலே பாரத பூமியிலே எங்கு பார்த்தாலும் வரதட்சணை சாவு எதனால் ஏற்படுகிறது கூட்டு கொடுத்தனத்துல தானாங்க டயானாவை பத்தி பேசுறீங்க டயானாவை பத்தி டயானாவை பத்தி யாருக்குங்க ஆக்கிற ஒருவனுக்கு ஒருத்தினம் வாழக்கூடிய வாழ்க்கையை கொண்டது இந்திய திருநாடு கணவனே கல்லானாலும் கணவன் கட்டையோ குட்டையோ கருப்போ செவப்போ சொட்டையோ மொட்டையோ எப்படி இருந்தாலும் புருஷன் அப்படி நினைக்கிறோமா இல்லையாங்க எலுமிச்சம்பழத்துல எடுத்துட்டு போய் எல்லாம் இனிமே இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லனே நடுவரவர்களே துர்க்கையம்மன் சந்நிதியில எலுமிச்சம்பழத்துல எண்ணெயை ஊத்தி திரியை ஏத்தி பெண்கள் வழிபடுவோம் இவ்வளவு பெரிய இன்ஜினியர் பொண்ணா இருந்தாலும் டாக்டர் பொண்ணா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ராவு காலத்துல போய் நாங்க கும்பிடுவோம் சமயத்துல ராவு காலமே புருஷனா வந்து பாக்கிங்க இருந்தா கூட தனி கொடுத்துருந்த எவ்வளவு மகிழ்ச்சியோட நாங்க போய் இந்த வாழ்க்கையை நடத்துறோம் கணவனுடைய பெருமை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய நாடு இந்த இந்திய திருநாடு எனக்கு டயானாவை பத்தி அக்கறை இல்லைங்க இங்கு வாழக்கூடிய பெண்களை பாருங்க யோசிச்சு பாருங்க அன்னைக்கு அப்படித்தான் நடந்துச்சு மாமியார் சொன்னா காந்தாரின்னு ஒருத்தி அந்த மாமியார் சொல்ற மனை மருமகளா இருக்கக்கூடிய திரௌபதியை பார்த்து அங்கேருந்து குழந்தை அஜித் ஸ்டைல வாலி ஸ்டைல வந்து வா அங்கே வா பெண்ணே உன்னை பார்ப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் அரசவைக்கு வா என்று கூப்பிட்ட பொழுது இந்த துச்சாதனன் கேடு கட்டவன் அறிவு கட்டவன் அவன் கூப்பிட்ட பொழுது கையை அங்கிட்டு நீட்டுங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க நடுவர் அவர்களே நான் உங்களை அப்படிலாம் சொல்ல மாட்டேன் மனசுல வேணாம் நினைச்சுக்க வேணாம் தவிர வெளிப்படையா பேசி பழக்கம் இல்லை இது எனக்கு தேவையா இந்த கேள்வியும் தேவையில்ல இந்த பதில் அதை விட பரதாம இருக்கு நடுவர் அவர்களே அந்த பெண் அழறா அம்மா நான் ஓராடையில் இருக்கேன் ஆண்கள் இருக்கக்கூடிய சபைக்கு எப்படி போகிறதுன்னு பாஞ்சாலி கதறி எழுது போது அந்த மாமியார் இருக்காளே கூட்டு கொடுத்துருக்கிற அந்த மாமியார் போடி அங்க இருக்கிறவங்களா என்ன உனக்கு தெரியாத ஆம்பளைங்களா போவோம் கொழுந்தனாரு மாமனார் இருக்கான்னு அனுப்பிச்சு வச்சாலே நடுவர்களே யோசிச்சு பாருங்க விதியோ கணவரே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வேதத்தீ முன் வளம் வந்த என்னை பாவியர் முன்னே பரிசெய்தல் காண்பீரோன்னு அழுதாளே அந்த அழுக அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நெஞ்சையெல்லாம் உருக்குதே அவர்களுக்கு தெரியும் எதிர்கால சிற்பிகள் நவயுக சிற்பிகள் உங்களுக்கு புரியாமலா போகும் நான் இவ்வளவுக்கும் சொன்ன பிறகு நீங்க தீர்ப்பை மாத்தி எழுதுனா நீங்க ஒரு தானா கூணான்னு நான் சொல்ல மாட்டேன் நடுவர் அவர்களே என்னது நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லிருங்கம்மா எனக்கு என்னென்னமோ நினைச்சுக்கிருக்கேன் நான் பாட்டுக்கு நீ தரமிகுந்த தமிழ் மகன் தமிழ் குடிமகன் என்று சொல்ல வருகிறேன் நடுவர் அவர்களே தீர்ப்பை மாற்றி எழுத மாட்டீர்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்து கூட்டு குடும்பமே என்ற அணியின் தலைவர் பெரும்புலவர் அரங்க நெடுமாறன் அவர்களின் தொகுப்புரை அவையை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன் எதிர்கட்சி தலைவி அம்மா வந்து தனி குடுத்தனம் போன பிற்பாடு ஏறத்தாழ ஒரு ஐம்பது கிலோ பெருத்திருப்பாங்க போல இருக்கு ஏன்னா புருஷனுக்காக ஒரு தடவை சாப்பிட்றது பிள்ளைக்காக ஒரு தடவை சாப்பிட்றது புருஷனுக்காகவே மூணு தடவை அதுவும் நாலு மணிக்கே எந்திரிச்சு வீட்டுக்காரன் எழுப்பி விட்டு அவங்க படுத்துருவாங்களாம் வீட்டுக்காரர் மாத்திரமா நீங்கள் எழுப்பி விட்டீங்க ஒரு தடவை அம்மாவோட மெட்ராஸ் போயிருந்தோம் திருச்சியில் ரயில் ஏறப்ப ஒரு ஆள் வந்து விழுப்புரத்தில் இறங்கணும் இறக்கி விடுவீங்களான்னா அம்மா சும்மா இல்லாமல் நான் இறக்கி விடுறேன் தம்பி சும்மா படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு எக்மோர்ல நாங்கள் இறங்குறோம் எங்கள் பின்னாடியே அவன் இறங்கி இதுதான் விழுப்புரம்மா அப்படிங்கிறான் அம்மா இருந்துட்டு இது மெட்ராஸ் எக்மோரில் உடனே அவன் திட்டி இருக்கான் பாருங்க திட்டு நீங்கள்லாம் படிச்சவங்க பேராசிரியர் நீங்களாம் உங்களுக்கெல்லாம் வேற இப்படி கண்டபடி தேடுறான் திட்ட திட்டு அம்மா சும்மாவே இருந்தாங்க நான் இருந்துக்கிட்டு அவன் போனவொன்னே கேட்டேன் என்ன சகோதரி இப்படி திட்டுறான் நீங்கள் பாட்டுக்கிறீங்க நான் போங்க என்ன அவன் திட்டினதை பத்தியா நான் கவலைப்படுறேன் எவனோ ஒருத்தனை விழுப்புரத்துல இறக்கி விட்டுட்டேன் <laughs> அவன் அங்கே நின்றுகிட்டு என்ன திட்டு திட்டுறானோ மெட்ராஸ்ல இறக்கி விடுறவன விழுப்புரத்துல இறக்கி விடுற ஆளு விழுப்புரத்துல இறங்குறவன மெட்ராஸ்ல இறக்கி விடுற ஆளு அவர் குயிலன் இவர் இப்படியே உருகிட்டு போனா என்ன ஆவாருன்னே எனக்கு விளங்கல ஒரு தடவை வேலூருக்கு நானும் ஒரு பேசிட்டு வர்றான் ஒருத்தர் வந்து நம்ம குயிலனை பார்த்து ஐயா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னாரு இவர் யோசிச்சு பார்த்துட்டு எங்க பார்த்தீங்க சினிமாவில் ஏதாவது நடிச்சிருக்கீங்களா நம்ம நடுவர்னா சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு அது ஒரு படத்தோட முடிச்சுக்கிட்டாரு ஏன் பழம் தொடர்ந்து போதும்னு போச்சு அது அவ்வளோதான் கேட்ட உடனே இவர் சந்தோஷம் ஆமா யார் மாதிரி சினிமா நடிகர் மாதிரியே இருக்குன்னால யார் மாதிரி இருக்குன்னு அவன் சொன்னான் இந்த லூஸ் மோகன் ஒருத்தன் என்னங்க சொல்லலாம் மாமனாரு மாமி ஆறு மாமன் நாரா நாத்து நாரா எங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் உள்ள மரியாதையே கெடுத்துட்டீங்களேங்க மாமியார் வீட்டில் கல்யாணம் ஆன உடனே புருஷனை மாப்பிள்ளைய கூட்டு போய் மறு வீடு கூட்டு போய் விருந்து சமைச்சு சமைச்சு போடுவாங்க எதுக்கு போடுறது தெரியுங்களா இவன் பாட்டுக்கு தலையாடிக்கிட்டு சாப்பிட்றதுக்காக போடுறது இல்லை இந்த வீட்டுல வளர்ந்த பொண்ணு இவ்வளவு சுவையா சாப்பிட்ட பொண்ணுடா இந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி சுவையா நீ ஆக்கி போடணுங்கிறதுக்காக தான் போடுறது நம்மால எதையும் தத்துவமா சொல்லியிருக்கான் தெரியுங்களா <laughs> கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சுன்னா புள்ள குட்டி இருக்கான்னு எங்க பக்கம் கேட்க மாட்டான் ஏப்பா மூணு வருஷம் ஆச்சு உன் பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிம்பா நான் கூட கேட்டேன் என்னப்பா புழு பூச்சின்னு அவன் சொன்னா பூச்சின்னா பொம்பளை பிள்ளையா இருபது வயசானவுன்னா பறந்து போயிடுமா புழுன்னா ஆம்பளை பிள்ளை இவன் அப்ப சாவர வரைக்கும் விடவே மாட்டான் அரிச்சுக்கிட்டே இருப்பான் <laughs> எல்லாத்தையும் தத்துவமா சொல்லியிருக்கிறான் மாமனார் மருமகள் என்ன அர்த்தம் தெரியுங்களா மருவிய மகள் அர்த்தம் மருமக வீட்டுக்கு வர்றப்ப மாமியா என்ன நினைக்கணும் தெரியுங்களா இந்த வீட்டுல வளர வேண்டிய ஒரு பெண் இருபது வருஷம் இன்னொரு வீட்டுல வளர்ந்துட்டு வந்திருக்குன்னு நினைக்கணும் மாமியாருக்கு அதே மாதிரி மருமக வந்து மாமியார் எப்படி நினைக்கணும் தெரியுங்களா தன்னுடைய புருஷன் திறமையா செயல்படுறப்ப தன்னுடைய புருஷன் ஆற்றலை பார்க்கிறப்ப தன் புருஷனுடைய அறிவை பார்க்கிறப்ப அவனுடைய திறமையெல்லாம் பார்க்கிறப்ப இந்த பெண்ணுக்கு மாமியார் நினைவு தான் வரணும் நம்ம புருஷனை இப்படி வளர்த்து வச்சிருக்கேன் இவ்வளவு அறிவுள்ளவனா வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கணும் பல குடும்பங்கள்ல கூட்டு குடும்பங்கள்ல தானே பாராட்டு இருக்குது பாராட்டுறது இல்லையா பாராட்டு இல்லாதனால இப்ப இப்போ பாராட்டுறதுங்கிறது கணவன் மனைவியை பாராட்டுறது நான்லாம் அந்த காலத்தில் ஆறு மணிக்கு முழிச்சாலும் அவங்க மாதிரிலாம் கிடையாது முழிச்சாலும் அப்படியே பெட்லேயே படுத்துக்கிட்டே கிடப்பேன் எங்கள் வீட்டுக்காரமா ஆறரை மணிக்கு வந்து எந்திரிங்க நாளை ஆச்சுன்னொடனே நான் முதலையே எந்திரிச்சிட்டேன் ஓ முகத்தில் முழிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையே இல்லை இதெல்லாம் நடந்தே இருக்காது இல்லை நடக்கேன் அப்படிதான் இருக்கணும் அது மாதிரி பெட் காஃபி கொண்டாந்து கொடுக்குறப்ப அப்படியே லேசா கை அதெல்லாம் ஒரு பாராட்டுங்க அப்படி கையை தொட்டு வாங்கணும் ஏங்க சினிமால பாடலையா கண்ணதாச கறந்த பால நீ கொடுத்தா கைய தொட்டு வாங்குறா கைய எல்லாம் அனுபவிச்ச மாதிரியே கை தட்டுது என்னன்னு விளங்கல எனக்கு அதாவது ஆனா அப்படி கை தட்டுறப்ப விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கையை தொட்டு வாங்குறப்ப பொண்டாட்டி தானான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கணும் அன்னைக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத கடைசி குழந்தையா காப்பியை கொண்டாந்து இது மேற்கொண்டு வில்லங்கமா போயிடும் அப்புறம் பஞ்சாயத்து வச்சிருவானுங்க அதாவது பாராட்டுறது கூட எப்படி பாராட்டும் குடும்ப சமைச்சு போறப்ப மாமியா மருமகளை சொல்லணும் இவ்வளவு நல்ல சாம்பார் வச்சிருக்கடா உன் பொண்டாட்டி அந்த கைக்கு ரெண்டு தங்க வளையல் பண்ணி போடுறா அப்படின்னு மாமியா சொல்லணும் குடும்பத்துல மருமக இப்ப என்ன சொல்லணும் தெரியுமா பொண்டாட்டியை தனியா கூப்பிட்டு நீ சமைக்கிறதுலையும் கை அழகா தான் இருக்குது எல்லாத்திலையும் கை அழகா தான் இருக்கு அப்படின்னு பாராட்டணும் அதே மாதிரி குடும்பம்ங்கிறதே பாராட்டுறது தானேங்க நான் கேட்குறேன் இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது பட்டு சேலை வாங்குறதுக்கும் தனியா வந்து சந்தோஷமா புருஷ முண்டாட்டி ரெண்டு பேர் இருக்க குடும்பம் தனி குடும்பத்துல இருந்தப்ப திடீர்னு கொண்டாடிக்காரி புருஷனை பார்த்து சொன்னிச்சு என்ன சொன்னது தெரியுங்களா ஏங்க இந்த தர்மாபுரம் காஞ்சிபுரம் மைசூரு இந்த ஊரெல்லாம் சொல்றனே இதெல்லாம் சொல்றப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இதெல்லாம் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு தர்மாபுரம் அவன் சொன்னா இந்த தர்மாபுரம் காஞ்சிபுரம் மைசூர் இதெல்லாம் நீ சொல்றப்ப எனக்கு ரெண்டு ஊர் தான் ஞாபகம் வருது ஒன்னு பழனி <laughs> இன்னொன்னு திருப்பதின்னா <laughs> உங்களுக்கு பட்டு சேலை ஏங்க நீங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்து கட்டுறதுக்கு தான் பெத்த தாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நூல் சேலை கொடுத்து நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நூல் சேலை எடுத்து கொடுத்துட்டு தாய்க்கு நல்ல சேலை எடுத்து கொடுக்கலாமே கூட பிறந்த சகோதரி கொடுக்கலாமே அதனால தானே சகோதரிக்கு பச்சை சேலைன்னு சொல்லி விட்டான் பச்சை சேலை பச்சை சாய்க்குன்னு போன சென்றான்னு சொன்னான்ல எதுக்காக சொன்னான் கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க சகோதரி எல்லாம் நினைக்கிறது இல்லைங்கிறக்காக தான் நீ சொன்னா அது மட்டும் இல்ல நீதிபதி அவர்களே இவங்க சொல்றபடி தனி குடுத்தனம் போனா இவங்க சொல்ற கதைப்படி நடந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா தனி குடுத்த குடுத்தனத்துல அடங்கா மனைவி அடிமை புருஷன் இதுதான் மிச்சமா இருக்கும் அதான் தனி குடுத்தல மிச்சம் இப்ப இவங்க சொல்ற கதை அப்படிதானே இருக்கு அவன் வந்து எனக்கு வந்து மிக்சியில ஆட்டி கொடுப்பாரு அதே மாதிரி கிரைண்டர்ல ஆட்டி கொடுப்பாரு இந்த மிக்சி கிரைண்டர்லாம் ஆம்பளை தான் கண்டுபிடிச்சான் ஏன் கண்டுபிடிச்சான் மாவாட்டி கஷ்டப்பட்டு போய் அம்மியில் அரைச்சு கஷ்டப்பட்டு போய் சரி இப்படியாவது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சவாவது நம்மளை விடுன்னு பார்த்தா அப்பயும் அவனையே போட்டு தொந்தரவு பண்ணா என்ன அர்த்தம்னு கேக்குறேன் அதாவது நீதிபதி அவர்களே கவியரசு கண்ணதாசன் பெண்மையை உயர்த்துறப்ப சொல்லுவாரு பட்டு சேலை காற்றாடம்பார் பவள மேனி கூத்தாடம்பார் பட்டு சேலைன்னு பெண்களை உயர்த்தட்டும் இந்த சகோதரி கட்டியிருக்க பட்டு சேலை ஒரு ஆறாயிரம் ரூபா இருக்கும் பெண்களை உயர்த்தட்டு வேணாங்கல ஆனா அடுத்த வழியில ஆம்பளை என்ன சொல்லுவார் தெரியுங்களா அரும்பு மீசை துள்ளி வர அப்படிம்பாரு அரும்பு மீசை என்னங்க செலவு ஒரு செவன் ஓ கிளாக் பிளேடுங்க ஒன்னாயிரம் ரூபா இவங்களுக்கு ஆறாயிரம் ரூபா நமக்கு ஒன்னாயிரம் ரூபா இருந்தாலும் நம்ம சகிச்சுக்கிட்டு பெண்மையை போற்றணுங்கிறதுக்காகவே நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் கூட்டு குடும்பங்கிறது நீதிபதி அவர்களை எப்படி தெரியுங்களா அது ஒரு மலர் மாலை தனி குடும்பம்ங்கிறது ரெட்டை ரோஜா ரெட்ட ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சாரி சாரியா போய் பார்த்தீங்க அந்த படத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா தனி குடும்பத்தில் இருக்க ஒரு பொன் பொண்டாட்டி புருஷனை ரெண்டு கோடி ரூபாய்க்கு வித்துருவான் அதை நம்ம பொம்பளைய பார்த்ததை பார்க்கணுமே ரெண்டு கோடி ரூபாய்க்கு புருஷனை வித்துருவான் அதான் படமே ரெட்டை ரோஜான்னு இந்த படம் அதுதான் தனி கொடுத்தனும் பொது கூட்டு குடும்பம்ங்கிற என்ன தெரியுங்களா விட்டு கொடுத்து வாழ்வதை சொல்லிக் கொடுப்பது கூட்டு குடும்பம் ஆனா அடுத்த வீட்டுக்காரனை பார்த்தே வாழ்வதுதான் தனி குடும்பம் என் வீட்டுக்காரி கூட கலர் டீ வாங்க முடியாட்டியும் பரவாயில்லையா ஒரு ஆண்டனாவது வாங்கிட்டு வான்னா ஆண்டனாவை பார்த்துட்டாவது கலர் டிவி இருக்குன்னு நினைச்சுக்கோன்னு சொல்லி ஏன்னா அடுத்தவனை பார்த்து வாழ்றதுதான் தனி குடும்பம் கூட்டு குடும்பத்திலே பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் பற்று இருக்கும் மூத்தோரை மதிக்கக்கூடிய பண்பாடு இருக்கும் தனி குடும்பத்தில் வேஷம் தான் இருக்கும் எல்லாம் பாவனை தான் இருக்கும் பொய் தான் இருக்கும் அது மட்டுமல்ல மூத்தவர்களை பேணாத இழிதகமை தனி குடும்பத்தில் இருக்கும் கூட்டு குடும்பம் பூத்து குடுங்கும் சோலை தனி குடும்பம் என்பது ஒற்றை ரோஜா கூட்டு குடும்பம் என்பது நாம் பார்க்கக்கூடிய சினிமா தனி குடும்பம்ங்கிறது சினிமாவுக்கு முன்னாடி போற நியூஸ் ரீல் மாதிரி இவங்க நியூஸ் ரீல் மாதிரி நாங்க சினிமா எது வேண்டும் என்பதை சபையே முடிவு செய்யட்டும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நிறைவான மகிழ்வை தருவது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படிங்கிற பட்டிமன்ற விவாதத்துக்கு நான் முடிவு சொல்லணும் அருமையாக நீங்கள் ரசித்திருக்கிறீர்கள் உண்மையிலே ரசனைனா இப்படித்தான் இருக்கணும் எவ்வளவு நேரம் போச்சுன்னு எங்களுக்கே தெரியல அற்புதமான ரசிகர்கள் சில பேர் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறத பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்கும் இந்த மேட்சோட மேட்சாக கலந்துருவேன் அப்படியே கூட விளையாடுவேன் ஒரு ஆள் பந்து கொண்டு போகும்போது இவன் எந்திரிச்சு ஏ அங்க அடே வாடா என்னடா அங்க போடா ஏ அங்க போடா ஏ கோலி பாரா டே அடா என்னடா கேணப்பலாட்டான் ஏ புர்ரா ஏ பேக் டே ஃபுல் பேக் எந்திரா இப்படி பார்க்குறவன் பாருங்க வாழ்க்கை அவனுக்கு பரபரப்பாக இருக்கும் சில பேர் அதே ஃபுட்பால் மேட்ச்சில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுக்கிட்டு எத்தனை கோல்ரா போட்டிருக்காங்க ஆறு எவன் போட்டது எவன் போட்டான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவன் கூட உட்கார பின்ன எப்படி இருப்பேன் இப்படி ஒரு பரபரப்பே இல்லாத வாழ்க்கை அப்படி இல்லை என்ன அழகான ரசனை தனி குடும்பமா கூட்டு குடும்பமாங்கிறதுக்கு இப்போ நான் பதில் சொல்லணும் இவர் வேற நான் ஜினிவால் நடித்தேன்னு வேற சொன்னார் அந்த படத்தில் நான் நடித்தப்போ நான் பட்ட அவமான ஒரு ஒரு அனுபவம் இருக்கேன் எல்லாம் அந்த நடிப்பெல்லாம் அந்த அருமையாக நடித்தாச்சு ஒரு இடத்துல பார்த்தா சோகமாக நடிக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ்அப் கேமரா பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு டைரக்டர் சொன்னார் சார் வேதனைப்படுங்க சார் வேதனைப்படுங்க அப்படின்னாரு நான் எனக்கு தெரிஞ்ச வேதனையை தானே நான் பட முடியும் நான் வேதனைப்பட்டேன் உடனே டைரக்டர் பார்த்துட்டு சார் இது திருடிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு சார் வேதனைப்படுங்க சார் அப்படின்னாரு வேதனையா நான் என்ன வேதனையை கடையில் போய் வாங்க முடியும் வேதனை அப்படின்ட்டு நான் வேதனைப்பட்டேன் திரும்ப அப்புறம் முடியல அவருக்கு அவர் வேதனையாகவே அவர் ஏற்றுக்கல அவர் அப்புறம் கையில் வந்து ஒரு கிளீசரின் கொடுக்காம அப்படி கண்ணில் அப்படி தடவி கண்ணெல்லாம் எரிஞ்சு அப்படியே கண்ணீர் அப்படி பெருகுச்சு ஆ வேதனை வேதனை எடுத்துறியா எடுத்துறியா வேதனையா அப்படின்னு ஒன்று அவர் கண்ணு ஓவரா செவக்கவன் சார் கஞ்சா அடித்த மாதிரி இருக்கு சார் மாத்துங்க சார் வேதனையை அப்புறம்னா அப்புறம் கண்ணில் இருக்க தண்ணியை வலிச்செறிஞ்சிட்டு ஒன்றும் முடியல என்னால் கடைசி எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை மனசு கொண்டு வந்து அப்புறம் வேதனைப்பட்டேன் அப்படியே yes that is the reaction எடியா எடியா எடியாட்டு அப்புறம் அப்புறம் எடுத்தார் எட்டு மணிக்கு தொடங்கின க்ளோஸ்அப் ஷாட்டு பன்னெண்டே முக்காலுக்கு தான் எடுத்தாங்க வேதனை ஒரு சின்ன வேதனை க்ளோஸ்அப் ஷாட்டை என்னால் எடுக்க முடியல காரணம் என்ன அந்த குடும்பத்தினுடைய அனுபவத்தை கொண்டு வந்து என் மனசில் தேக்கி வைக்க வேண்டியிருக்கு அனுபவங்கள் எங்கேருந்து கிடைக்கிது ஒரு மனிதனுக்கு தனி மனிதனாக இருக்கும்போது அவன் பெறக்கூடிய அனுபவமே வேற தனியாக இருக்கும் பொழுது தனியாக நடந்து போகிறப்ப அவன் சிந்திப்பான் யாராவது ஒருத்தனை சந்திப்பான் இருந்து ஏதாவது ஒரு பேச்சு கிடைக்கும் நல்ல பேச்சும் கிடைக்கும் மோசமான பேச்சு கிடைக்கும் குட் மார்னிங் சார் அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட எஸ் வெரி குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா இப்படி பதில் மட்டும்தான் ஆளுகள்கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சில பேர் good morning sir what is good in the morning nonsense உன்னை யார் நான் குட் மார்னிங் சொல்ல சொன்னதே அப்படின்னா முத முதல்ல சிக்கிரிக்கான் பாரு இப்படி வேண்டாத ஆள் இன்னைக்கு பொழப்பு கிழிஞ்ச மாதிரி தான் அப்படின்ட்டு தனி மனிதனாக இருக்கும்போது இன்னொரு மனிதனை பார்க்கும்போது இந்த மாதிரி அனுபவங்கள் தான் அவனுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அவன் கல்யாணம் பண்ணி தனியாக தன்னுடைய மனைவி கிட்ட போகிறான் அவளோடு இருக்கும் பொழுது அவளை புரிந்து கொள்வது கல்யாணம்ங்கிறத எதுக்கு கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் புரிந்து கொள்ளணும் அதுக்கு பேர் தான் மன வாழ்க்கை பதினஞ்சு பேர்த்துக்கு மத்தியில் எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறது இந்தா அப்படின்னா என்னடா நொந்தா அப்படிம்பாரு அப்புறம் எங்கே போய் கூப்பிடவும் முடியாது ஒரு சினிமாவுக்கு போக முடியாது ஒரு நல்லது போல அதுக்கு வாங்கி கொடுக்க முடியாது ஆனால் தனி குடும்பத்தில் உண்மையான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது யார் சொல்கிறா இவங்க எளிதாக முடிவெடுத்துடலாம் ஒரு டாக்டர் இப்படி தான் திடீர்னு ஒரு கேஸ் அவருக்கு வந்துச்சு ஒரு கற்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வயிற்றுல ஒரு கிளிசல் ஏற்பட்டு வயிற்றுல இருக்க குழந்தையோட கால் வெளியே நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அவர் என்ன செஞ்சாரு குழந்தையோட காலை உள்ளதல்னா கால் டேமேஜ் ஆயிரும் போல இருக்குது ஃபுல்லாக வெளியே இழுக்கவும் முடியாது ரெண்டு பேரும் காலி ஆயிடுவாங்க போல இருக்கு என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு டக்குன்னு ஒரு நெருப்பு குச்சி எடுத்து அந்த குழந்தையோட காலில் சுட்டாரு படக்குன்னு உள்ள இழுத்துக்குச்சு தையல் போட்டு முடிச்சிட்டாங்க ஒரு மனிதனுக்கு வந்து அந்த அனுபவம் சுடக்கூடிய அனுபவம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த சுடும் உணர்வு அந்த குழந்தை பெற்ற உடனே உடனே உள்ள இழுத்துக்கும்னு அவனுக்கு நினைக்கிறான் பார் இந்த முடிவெடுத்தல்ங்கிறது எங்க நடக்கும் தனியாக அவங்க கஷ்டப்படும் போதுதான் பல சோதனைகள் வரும் பொழுதுதான் ஒரு மனிதன் முடிவெடுத்து இனிமே இந்த வாழ்க்கையை இப்படித்தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு வரும் கூட்டு குடும்பம்ங்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிரித்து விட்ருவாங்க இந்த எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துடுவாரு என் மையம் வாங்கிட்டு வந்துடுவேன் என் தம்பி வாங்கிட்டு வருவேன் நான் என்னத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாட்டி விட்டு யாரையுமே அந்த குழந்தைகளை அந்த குடும்பத்தினுடைய பொறுப்புகளை கவனிக்காமல் போய் விடுவார்கள் யார் சொன்னால் தனி குடும்பத்து கோஷ்டி ஒரு ஆள் இப்படி தான் ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கு ரொம்ப நேச்சர் கால் அர்ஜென்ட் ஆகி போச்சு திடீர்னு போய் கதவை திறந்து பார்த்துருக்கான் ஜன்னலில் வந்து கண்ணாடியில் அவனுடைய முகம் தெரிஞ்சிருக்கு உடனே யாரோ ஒரு ஆள் இருக்காரு நினச்சிக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு பூட்டிட்டு வந்து திரும்ப உக்காந்துட்டேன் திரும்ப ரொம்ப இதாக இந்த பாத்ரூம்காவது போவேன் அதுக்குள்ளே தான் ஒரு பய உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறான்ட்டு பக்கத்து பாத்ரூமை திறந்துருக்கேன் அங்கேயும் கண்ணாடி இருந்திருக்கு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு பூட்டிட்டு வந்து உக்காந்துட்டேன் என்னங்கடா அது ரெண்டு பாத்ரூம்லேயும் உள்ள பயலே உட்காந்துக்கிட்டு வரவே மாட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு மூணாவது பாத்ரூம்க்காவது போகணும்னு பார்த்தா அங்கேயும் இவன் மோகம் தெரிஞ்சிருக்கு சாரி சார் என்னடா எல்லா பேரும் என்ன குத்தையை கெடுத்துட்டீங்களா இப்படி உட்காந்துருக்கானுங்கன்ட்டு டிடிஆர் வந்திருக்காரு சார் என்ன சார் இது அநியாயம் நீங்களாவது அந்த பயலுகளை யாராவது ஒருத்தனை எழுப்பிடுங்க சார் பெரிய இம்சையாக இருக்கு அப்படின்னு அவர் போய் கதவை திறந்து பார்த்துட்டு சாரி சார் அப்படின்ட்டு வந்துட்டார் என்னையான்னு கேட்டேன் உள்ளே உட்காந்துருக்கிறது ஒன்னே மாதிரி ஒரு பேசஞ்சராக இருந்தால் பரவாயில்லையா என் கூட வேலை பார்க்குற ஒரு டிடிஆர் நான் அவரை எப்படி எழுப்பிடுறதுன்னு ரெண்டு ரெண்டாப்ப ரெண்டும் கரண்டாப்பியா வந்து சேர்ந்துருக்குது பாருங்க அந்த பயணம் எப்படி நிம்மதியாக இருக்குமா பத்து பேர் ஒன்று சேர்ந்தா அந்த இடத்துல எப்படியா நிம்மதி கிடைக்கும் ஆளால் ஒருத்தர் மேட்டுக்கும் பள்ளத்துக்கு இழுத்தா அந்த குடும்பம் எப்படி நிம்மதியாக இருக்கும் யாரு தனி குடும்பம்ங்கிற அணி கேட்குது ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்கு விவாகரத்துக்கு வந்தாங்க மூணு பிள்ளை பெத்த ஒரு கணவனு மனைவியன் மூணு பிள்ளைய பெற்றுட்டு இந்த ஆள் எனக்கு வேணாம் இந்த பொம்பளை எனக்கு வேணாம் நீதிபதி பார்த்தாரு எல்லாம் ரைட்டு மூணு குழந்தைகளை பிரிக்க முடியல நீ ரெண்டு நான் ஒன்று இல்லை எனக்கு தான் ரெண்டு அவருக்கு ஒன்று அப்படின்னு சரி போய் இன்னொரு பிள்ளை பெற்றுட்டு வாங்க எனக்கு பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு அனுப்பிச்சு வச்சிருக்காரு போயிட்டு அடுத்த வருஷம் வந்திருக்காங்க ரெட்டை பிள்ளைய பெற்று கொண்டு வந்து அப்போ என்ன ரெண்டரை ரெண்டரையா வெட்ட முடியுமா அப்புறம் பார்த்தனா என்ன விவாகரத்து வேணாமியா இப்போ நாங்கள் ஒரு வருஷத்தில் திரிந்துட்டேன் விவாகரத்து வேணாம் நீ வேணா போய் ஓ மனைவியை விவாகரத்து பண்ணியான்ட்டு அது ரெண்டும் போயிருச்சு அனுபவம் கிடைக்க கிடைக்கத்தான் ஒரு மனிதன் புது மனிதன் ஆகிறான் அந்த அனுபவம் அனுபவம் எங்க கிடைக்கும் ரெண்டு பேர் தனித்து விடப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களால் கிடைக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும் ஆனால் பல ஆண்டு காலமாக சேமித்து வைத்திருப்பார் அனுபவத்தை அவர்களோடு அவங்க உட்கார்ந்து கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்ன இவங்க சொல்றாங்க பாரு உண்மையில் அந்த சின்ன குழந்தைகளுக்கு திடீர்னு அவங்க அப்பா ஒரு மூடில் இருக்க மாட்டார் ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸர் விட்டு ராவு ராவுன்னு ராவிருப்பார் நீ நீலாம் எதுக்கே வேலைக்கு வர்ற போயா போ நாலு எருமாடு வாங்கி மேய்க்க வேண்டியதானே எதுக்கு இங்கே வேலைக்கு வந்திருக்க அந்த கோபத்தில் அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைவார் உள்ளே வந்தோன்னே பய பார்ப்பேன் எப்பா வாத்தியார் நோட்டு வாங்க சொன்னார் போய் உங்கள் வாத்தியாரை எருமாடு மேய்க்க சொல்கிறா என்ன அந்தாலும் மேய்க்க சொல்கிறேன் அப்படின்ட்டு ஓங்கி டம்முன்னு ஒரே அடை அரைஞ்சு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு பார்க்குறேன் அவங்க அம்மா ஆஃபீஸுக்கு போயிருக்குது காணா அந்த பிஞ்சு குழந்தை எங்கனையாவது நம்மளுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்காதான்னு அப்படி ஏங்குது அப்போ வெளியில் தாத்தா லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இப்படி பார்க்குறாரு வாடா ஐயா வா அவன் பெரிய ஐக்கிய பையன் மாதிரி உன்னை அடிச்சுட்டு போனேன் அவன் அஞ்சில் பெயிலாக போனேன் எனக்கு தெரியாது வாடா ஏன் பிள்ளை எனக்கு தெரியாதா வாடா சாமி அப்படின்ட்டு அந்த அரைப்பட்ட அந்த கன்னத்தை தடவி கொடுத்து இப்படி அறைகள் வாங்குறவன் தான் வாழ்க்கையில் நல்லா இருப்பான்டா கவலைப்படாதடா பேராண்டி சந்தோஷமா இரு அப்படின்னு அவனை மடியில் படுக்க போட்டு சின்ன சின்ன கதைகளை சொல்லும்போது அந்த பிஞ்சு நெஞ்சம் அடையக்கூடிய அந்த ஆறுதல் தனி குடும்பத்தில் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலும் ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் இதைத்தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய சொத்தா நம்ம நினைக்கிறான் வெளிநாடுகளில் போய் பார்த்தா அங்கே தனி குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க தனி குடும்பம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க கல்யாண முறை என்ன ஒரு ரிங்கை போட I am your husband you are my wife that's all ஒரு ஒரு வாரம் கழித்து டைனு மோதிரத்தை எடுத்துக்கிட்டு you are not my husband you are not my wife goodbye அவ்வளோதான் அப்போ பிறந்திருப்பான் பாரு ஒரு பிள்ளை அவன் யாருக்கிட்ட போவேன் நீ தான் எங்கள் அப்பா யாரா நீ போட இந்த எங்கள் அம்மா அதான் நான் மம்மி இல்லை எனக்கு என்ன கல்யாணமே ஆகலே சும்மா ஒரு பிள்ளை தான் பிறந்திருக்கு அப்படிங்கிற அந்த அம்மா ரொம்ப சாதாரணமாக நம்ம நாட்டில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் உண்டா இல்லை ஏன் நடக்கலை ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு பெருசு பக்கத்தில் இருந்துக்கிட்டு டேய் செய்யாதரா வேணாமுடா அப்படின்னு சொல்லி வெள்ளம் வரும்போதே அணை தடுக்கக்கூடிய வேலை ஒரு கூட்டு குடும்பத்தில் இரண்டு பெரியவர்கள் இருக்கும் இடத்தில் தான் சாத்தியம் அது நமது தமிழனுடைய பண்பாடு நமது இந்திய பண்பாடு கூட்டமா இருந்து சந்தோஷமா இருக்கிறதா ஒரு திருவிழாவை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் சந்தோஷம் அந்த பலூனை வாங்கிட்டு ராட்டனை விளாண்டுக்கிட்டு மிச்சர் வாங்கி தின்னுக்கிட்டு சீட் சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியா இருந்துதான் அதுக்கு பேர் தான் திருவிழா ரெண்டு பேர் மட்டும் தனியாக திருவிழா கொண்டாட முடியுமா ஒரு கோயிலில் போய் திருவிழா இதுதான் தேர் ரெண்டு பேரும் எழுப்பமா ஆளுக்கு நூறுரூவா கோயிலில் உண்டியல் போட்டு திருவிழா கொண்டாடிட்டேன் வாய்யா என்னையா மகிழ்ச்சி இது கூட்டம் கூட்டமாக இருந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஒருத்தன் தடுக்கி விழுந்தா தூக்கி அவனுடைய மண்ணை துடைத்து அவனுக்கு வேண்டியதை செய்து கொண்டு இப்படி வாழ்கின்ற கலாச்சாரம் தான் நமது பண்பாடு இன்னைக்கு இந்தியாவினுடைய தத்துவம் என்ன இனிமேல் இந்தியாவினுடைய வரலாறு மத்தியில் கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய தனி கட்சி ஆட்சி இனிமேல் இந்தியாவிற்கு கிடையாதுன்னு அரசியல் பார்வையாளர்கள் கருதிட்டானே நாட்டுக்கே கூட்டணிங்கும் பொழுது வீட்டுக்கு தனி குடும்பம் தேவையில்லை எல்லோரையும் அரவணைத்து செல்லும் எல்லோருடைய அன்பையும் பெற்று எல்லோருடைய அனுபவத்தையும் பெற்று அந்த அனுபவங்களை கொண்டு வாழ்கின்ற கூட்டு குடும்பம் தான் நிறைவான மகிழ்ச்சியை தரும் நிறைவான மகிழ்ச்சியை தருவது கூட்டு குடும்பமே கூட்டு குடும்பமே என்று சொல்லி அருமையான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் மனம் கனிந்த தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்